ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும் மின் ஜவாலி நியமத்திக்க வ தஹவுலி ஆஃபியத்திக்க வ நிஹ்மத்திக்க வ என்பது நபி ஸல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் துவாக்களில் ஒன்றாக உள்ளது முஸ்லிம் இரண்டு ஏழு மூன்று ஒன்பது துவாவின் பொருள் இறைவா உன் அருள் நீங்குவதிலிருந்தும் நீ அளித்த உன் ஆரோக்கியம் விலகுவதிலிருந்தும் உன் திடீர் வேதனையிலிருந்தும் உன் அனைத்து கோபத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்